தாயே பற்றேதும் இல்லாது எனக்கு இந்த உலகத்துல உன்னை தவிர வேறு எந்த பற்று இல்லாதவாறு என் பற்று அற என்னுடைய பற்றுக்கள் எல்லாம் நீங்க நான் பற்றி நின்ற நானும் எனக்கு அந்த பற்றுக்கள் எல்லாம் நீங்கிறது மட்டுமல்ல நானும் யார பற்றிருக்கிறேன் உன்னையே பற்றி கொண்டிருக்கிறேன் இல்ல இம்மையே உன்னை சிக்கனை பிடித்து எங்கெடுந்தருள்வதிலேயே சிக்கன் ஆனா இருக அப்படின்னு அதான் பற்றி நின்ற மெய்தேவர் தேவர்கே உண்மையான தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கிற எங்கள் பெருமானியே சென்றூராய் கொத்தும்பி நீ அவனையே அரச வண்டே நீ அவனை ஊதுவாய்ப்பா பாடுப்பா அப்படின்னு ரொம்ப அருமையான பாட்டு இதெல்லாம் அது ஒரு நெறிய மனம் இதான் சொன்னார் பாருங்க ஒரு நெறிய மனம் வைத்து ஞான சம்பந்தம் அதாவது தேவர் தேவர் அவர் தேவர் என்று இப்படியெல்லாம் போகாம ஒரு நெறியமனும் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்க ஒரே நெறி நம்ம பெரும் பேங்க்ல போட்டு எல்ஐசியில போட்டு பற்றி இல்லை ஆனா யார் தந்தார் இது மாதிரி வைத்த நிதி பெண்டிரு மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகு அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா இந்த பணம் பணம் பணம் பணம் பணம் அறையிறது அது பித்து அதுல போல பெண்டிர் ஏன் மணி மணி மணினாலே தானே மனைவி மேல அன்பு இருக்கணும் மனைவிக்கும் மேல அன்பு இருக்கணும் அதுவே எல்லாம் நினைச்சிடக்கூடாது அல்லவா அதே போல மக்கள் அதே போல குளம் நான் உயர்ந்த குளம் அப்படி ஆகும் இப்படி சொல்லக்கூடாது கல்வி நான் படிச்சது வேற யாரும் படிச்சிருக்க முடியாதுப்பா நான் இருபது டிகிரி வாங்கியிருக்கேன்னு சொல்லி பண்ணக்கூடாது இதெல்லாம் பித்த உலகில் இதெல்லாம் எது வரைக்கும்டா வரும்பா நீ உன் மூச்சு இருக்கிற இந்த மூச்சு இருக்கிற இந்த பிறவியோட முடிஞ்சு போச்சுன்னு நடத்தும் <laughs> தொடர்ந்து வருமா கைத்தெய்தி வருமா பெண்டில் வருவாங்களா மக்கள் வருவாங்களா குளம் வருமா கல்வி தான் கொஞ்சம் வரும் ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படும் என்ன ஏமாப்படுத்துன்னு கேட்டா இப்ப இருக்கிற அப்படியே வந்து நீங்க டாக்டரேட் எடுத்திருந்தா டாக்டரேட் வந்துடாது அந்த பிரிவியில கொஞ்சம் சொன்ன உடனே புரிஞ்சுக்குவோம் பாத்தியார் ஏ கூட்ட அறிவு நல்லா இன்டெலிஜென்ட்ப்பா என்று பாராட்டும்படியான அறிவு இருக்கும் அதான் வரும் தவிர இது இந்த டாக்டர் அடுத்தது டாக்டர் வந்துடாது வந்துடாது ஆனா அந்த இது இருக்கும் அந்த உணர்வு கொஞ்சம் நன்றாக இருக்கும் அல்லவா என்னங்க திருவள்ளுவர் சொன்னார் ஒருமையில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்றெல்லாம் சொன்னார் கல்வி என்னும் பித்த உலகில் இதையே வைத்து பேசிக்கொண்டு நம்ம பெரியதெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கீங்கப்பா இது இதனால என்ன ஆகும்னார் பிறப்போடு இறப்பென்னும் சித்த விகார கலக்கம் இதெல்லாம் இதனால என்ன வரும் பிறப்போம் இறப்போம் பிறப்போம் இறப்போம் தான் வந்துகிட்டு இருக்கும் அப்போ சித்த விகாரம்னா சித்தம்னா நம்முடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு நான்கா பிரிச்சிருக்கிறாங்க அந்த அறிவுல மனம்ங்கிறது நினைக்கிறது புத்திங்கிறது என்னன்னா ஆராயறது செய்வோமா வேணாமான்னு சித்தம் அதை செய்ய ஒருப்படுவது சரி செய்யலாம் அப்படி வருவது அந்த சித்தத்துல செய்யலாம்னு வந்து வரும் திரும்ப வேணாம் போல இருக்க ஆமா இல்ல செஞ்சுதான் பாப்பமா இப்படி தடுமாறு அதான் சித்த விகார கலக்கம் போடுற போட்டு என்ன மைய விழுக்க முடியாது ஏன் போட்டு மனசை உலட்டிக்கிறேங்கிறமல்ல இந்த உலட்டுறதுதான் சித்த விகாரம் சித்த விகார கலக்கம் தெளிவித்த யார் வித்தகத்தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி வித்தகத்தேவர்னர் அந்த வித்தகத்தேவர் என்ன வித்தகற்கல்லால் அரிது திருக்குறள் என்னது என்ன குரல் அது முதல் வல்ல அவ்வளவுதான் ஞாபகம் நமக்கு இதே விலங்குல அதே எங்க விளங்குறது சௌதரப்பாடு வெறுப்பாடுனா எந்த ஒன்றை எடுத்தாலும் அதில் எந்த அளவில் எந்த அளவில் மேல் நோக்க நோக்க முடியுமோ அப்படி நோக்குவது அதான் இதற்கு மேல அந்த செய்தியை எண்ண முடியாது அப்படி அதான் வித்தகர்க்கெல்லாம் நத்தம்போல் கேடும் உலகாகும் சாட்காடும் வித்தகற்கல்லால் அறிவு திருக்குறள் நத்தம் போல் கேடும் உலகாகும் சாட்காடும் கேடு வந்த மாதிரி இருக்கும் ஆனா எப்படியும் மேல வரும் இருக்கும் அப்புறம் அது போல அந்த சாக்காடு ஏய் ஆள் போயிட்டான்னு வச்சுக்க இன்னுமே அப்படின்னு இருப்போம் ஆனா பிரமாதம் மேல வளர்ந்துருக்கும் <laughs> வளர்ந்துருக்கும் அதெல்லாம் யாருக்கு முடியும்னாரு வித்தகற்கல்லால் அரிது இந்த வித்தகத்தேவர்க்கே சென்றூதாய் கொத்தும்பி சட்டோ நினைக்க மனத்தமுதாம் சங்கரனை சட்டோ சில சொல்லலாம் இவர்கிட்ட அதிகமா இருக்குது சட்டம்னு என்ன அர்த்தம் மிக சின்னதாக கொஞ்சமா நினைக்கிறேன் அர்த்தம் சட்டோ நினைக்க அப்படின்னு கேட்டா அப்படி கொஞ்சம் சிறிது அளவுல நினைச்சு பார்த்தா கூட மனத்தமுதாம் சங்கரணி நீங்க இறைவனி வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நினைச்சா தான் இன்பம் தருவான்ல அப்படி கூட சரணகமல் ஆலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் அருமை அருமை அல்லவா தவமுறை தியானம் வைக்க அறியாத சட்டை கசட மூட மட்டி அடாடா போய் தன்னை மாதிரி திட்டின மாதிரி வேற யாருமே திட்டல ஆமா என்ன அவர் கோமுனா அட நீ வந்து பெரிய ஞானி மாதிரி மணிக்கணக்கில் அப்படியே இருந்து தன்னை மறந்து இருக்க முடியாது செய்யல ஒரு அரை செகண்ட் முருகா அப்படின்னு கொஞ்சம் நிக்க விடாத நிக்க விடாதானே சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அறியாதன்னு சொன்ன உடனே இருக்கிற திட்டு எல்லாம் சரி சடை கச்சடை மூட பட்டி உருப்படாம இப்படி திட்டது வேற யாருமே இல்லை சட்டோ நினைக்க அதான் சிறிதளவு சரிங்களா கொஞ்சம் நினைச்சா கூட பெருமானே நீங்க அப்படியே நினைத்தோரும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் என்று அவர் அனுபவம் அது சரிங்களா நமக்கு அது வேணாம்ப்பா ஒரு அரை நிமிஷம் அவர் சொன்ன மாதிரி பாருங்க ஏன்னா நிமிஷம் அப்பயே வந்துட்டு அறுபதாம் காலத்துல சரிங்களா ஆமா எனவே சட்டோ நினைக்க சிறிதளவு ஒன்னு நினைத்தா கூட மனத்து அமுதாம் சங்கரனை அந்த நினைத்த மாத்திரத்துல மனமகிழ்ச்சியா அமுதாக இருக்குமாம் அந்த பெருமான் சங்கரன் கெட்டேன் அப்படி இருந்தும் கூட மறப்பேனோ ஆனா நான் இதுவரைக்கும் நினைக்காம கேட்டுட்டேன் ஆனா இனிமே நான் இருப்பேனா நீ மறப்பேனோ அது எப்படிப்பட்ட திருவடி கேடுபடா திருவடியை பாருங்க கேடுபடா திருவடியினர் இதெல்லாம் இவர்கிட்ட தான் கிடைக்குது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி இல்லைங்களா அவனுக்கு ஆதியும் இல்லை அந்தம் இல்லை என்று பொதுவா ஜோதி அப்படின்னு அப்படி சொன்னோம் இங்க திருவடியை வைக்கும் போது கேடுபடா திருவடியை ஏன் அதுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அதனால கேடே இருக்காது அந்த திருவடி கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும் வரை நாம் உருவறியோம் அருமை ஒட்டாத பாவி அப்படிப்பட்ட பெருமான் ஒருவன் இருக்க அவனை கொஞ்சம் நினைத்தா கூட இன்பம் தருவானேப்பா அப்படிப்பட்ட பெருமானி நினைக்காம இருக்கிற மகா பாவிகள் இருக்கானே நொல்ல நொல்லங்கிறானே அந்த அப்படிப்பட்ட ஆட்களை நான் என்ன செய்வேன் ஒட்டாத பாவி தொழும்பறை என்னது ஒட்டாத இருக்கிறவன பாவின்னு இந்த பாவிங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப கடுமையான சொல்லு இப்ப நம்ம தொட்டதுக்கெல்லாம் பாவிங்கிறோம் நல்லா பாடுறவங்கள கூட அடப்பாவி இப்படி பாடுறான் பாவம் அதனால கேபிஎஸ் எல்லாம் ஒரு காலத்துல கேபிஎஸ் எல்லாம் ஆறு மணி நேரம் பாடுவாங்கல்ல பாவி தொடும்பறை இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும் ஒட்டாத பாவினர் அப்ப எங்களுடைய பெருமான் திருவடியை ஒட்டாதன மனதாலையும் நினைக்காத பாவிகளை தொழும்பருங்கிறது தொழும்பர் தொழும்பர்னா பொதுவா அடியவர்னு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல அடியவர் தான் அது எப்படி அடிவர் ஆவாரு அதான் நீங்க ஒட்டாத பாவின்ட்டீங்க அப்புறம் எப்படி அடிவர் ஆவாங்க அடிவர் ஆவாங்க எல்லாம் ரொம்ப அருமைப்பாடு ஒட்டா அடியவர் அடியவர் தொடும்பர்னா அடியவர் இங்க ஒட்டாத இறைவனுடைய இறைவனையே சிறு சிறிதும் மனதினால ஒட்டாத பாவின்ட்டாரு அப்ப தொழும்பர் என்ன தொழும்பர்னா பொதுவா என்ன பொருள் இறைவனை தொழுது கொண்டே இருப்போம்னு அர்த்தம் இங்க பாவி தொழும்பர் சொன்ன இறைவனை அல்லாமல் மற்றவங்களையே நினைச்சுக்கிட்டு இருப்பான் அடிமைதான் யாரு மேல இப்ப பணத்தை பணத்துக்கு அடிமை மனைவிக்கு அடிமை அப்புறம் பதவிக்கு அடிமை அப்படி அப்படி ஆகவே அடிமைதான் தொழும்பர்னு அடிமைதான் ஆனா பொதுவா தொடும்பர்னா அடியவன் அர்த்தம் இந்த பாவி தொடும்பர்னு சொன்னவனே எதுல என்ன இதே பணம் பணம் பணம் பணம் பணம் உன் தலையை வச்சு கொளுத்தணும் போட அப்படிங்கிறோம்ல அந்த பாவி தொடும்பர் இது ரொம்ப எங்கேயாவது தான் வரும் சரிங்களா பொதுவா தொழும்பர்னா நல்ல அடிவர்கள் நாவுக்கரசர் சுந்தரர் அப்படிப்பட்டவங்க தான் சொல்லுவாங்க இங்க இந்த பாவிங்கிற சொல்லோட சேர்ந்ததுனால இவங்க அந்த இறைவனுக்கு அடியவர் அல்ல இந்த உலகிகளுக்கு அடியவர் எது பணத்தினாலேயோ அல்லது மனித மக்கள் மேலேயோ அல்லது பிள்ளை மேலேயோ அப்படி பாவி தொழும்பரை பெருமானை இருக்கிற அந்த பாவிகளாகி இருக்கிற அந்த அறிவர்களை நாம் உருவறியோம் அப்படின்னாரு நாம் உருவறியோம் அவன் கண்ணரோட பாக்குறது இல்லைன்னு அவன் எப்படி இருப்பான் கூட எனக்கு தெரியாது ஏன் அந்த முண்டங்களை யார் நான் பாக்குறது பெருமான் திருவடி ஒன்று இருக்க அது சிறிது நேரம் நினைத்தால் கூட இன்பம் தருகின்ற அந்த பெருமான் அவன் நினைக்காம இருக்கிற அவங்களை போய் எதற்கும் ஆட்பட்டு இருக்கிறான் இன்னும் கூட எப்படி சொல்லலாம் ஐம்பொறிகளுக்கு அடிமை அவன் ஞானிகள் தலையே நீ வணங்காய் பை ஆடல் கண்கால் கான்மீன்களோ எத திருவண்ணாமலை பெருமானு ஆமா அல்ல செவத்துல ஒட்டிருக்கிறது அல்ல செவத்துல ஒட்டிருக்கிறத பாக்குறது மக்கு மூக்கே நீ முரலாய் எங்க வட சொல்றான் <laughs> பெருமான் திருமேனியில் எப்படி அருமையான மலர் மாலை அணிந்திருக்குப்பா அந்த மலர் இன்னைக்கு காலையில அளந்துருக்குது அந்த பூவை போட்டிருக்காங்க அதனால ராராளா எப்படி கவனம் வருதப்பா இந்த மூக்கையை நீ முரளாய் என்று இப்படி உறுப்புகளை நமக்கு அடிமையாக கொள்ளுமே தவிர உறுப்புகளுக்கு நாம் அடியாயிரம் அடிமையாக இந்த ஆட்கள் எப்படிப்பட்டவங்க உறுப்புகளுக்கு அடிமையாகணும் ஆதலால் அப்படிப்பட்ட தொடும்பரை நாம் உருவறியோம் உருவறியோம்னு கண்ணாலோட பாக்குறது இல்லை அந்த ஆட்கள் எல்லாம் சிட்டாய சிற்றற்கே சென்றூதாய் கொத்தும்பி இதெல்லாம் அருமையான சொல்லு சிட்டாய சிற்றர் அது யாருனாரு மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவர் சிற்றுன்னா மேல் சிற்றாய சிற்றர்னா மேலானவர்களுக்கெல்லாம் மேலானவர் இந்த உலகத்துல யார் பெரியவங்க பெரியவங்க பெரியவங்க பெரியவங்கன்னு சொன்னா இன்னார் தான் பெரியவர்னா அவரோட பெரியவர் சிட்டாய சிற்றற்கே ஏன்னா பெருமானை விட பெரியவர் ஒருத்தர் உலகத்தில் உண்டா இல்லை அதனால சென்றுதாய் கொத்தும்பி இங்க ரொம்ப அருமை போன பாட்டுல வித்தகம் இந்த பாட்டுல சட்டோ அப்புறம் சிட்டாய சித்தர் இதெல்லாம் பெரும்பாலும் எங்கேயாவது தான் வர்ற சொற்கள் ரொம்ப அருகி வருகிற சொற்கள் தான் இல்லைங்களா தேவாரத்தில் கூட எங்கேயாவது இருக்கும்னு தெரியும் ரொம்ப அருகி சொற்கள் சரி ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து ரொம்ப அருமை ஒன்றாய் முளைத்தெழுந்து என்ன ஒன்றாய் பெருமானி உன்னோடவே இந்த ஆன்மாவாகிய அடியேனையும் அதோடு முளைக்கும்படியா செய்க ஒன்றாய் முளைத்தெழுந்து அப்படி அந்த அந்த பெருமானோடவே கூட உடன் அந்த முளைத்து வருவதனால எத்தனையோ கவடு விட்டு ஏன்னா இப்ப நல்ல உரமோ நல்ல தண்ணி பாய்ச்சினா எப்படி இருக்கும் அது பாட்டு கவடு விட்டு விட்டு விட்டு அது பாட்டு நல்ல பெரிய செடியா அப்படி பரப்பி இருக்கும் நீங்க தண்ணி கொஞ்சம் விட்டு மண்ணு சரியில்லை வெதையும் சரியில்லைன்னு வந்துருக்கு நட்டபடி இருக்கும் இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டு இது ஊத்தப்படுது விதையோ விதை நான் சாதாரண விதை தான் ஆனா நீ ஒன்றாய் இருந்த விதை எது உன்னோடு இருந்த விதை அதனால ஒன்றாய் முளைத்தெழுந்து அதெல்லாம் முளைத்து வர வர எப்படி எத்தனையோ கவடு விட்டு இங்க கவடுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா மரம்னா கிளைகள் இங்க என்னதுன்னா எத்தனையோ விதத்தினால உண்மையில அன்பா இருக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லணும் அங்க நீங்க மரம்னா கவடுன்னா கிளையா வச்சுக்கணும் இங்க எத்தனை உன்னை நினைக்க நினைக்க என்னாச்சுன்னா எத்தனையோ இல்ல அதனால சிந்தனையின் தனக்காக்கி நாயினியன் தன் கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி காக்கி வந்தனையும் அம்மலுக்கு ஆக்கி வாக்குவும் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆட தந்தன் அந்த உண்மைதான் இந்த கபடு விட்டுங்கிறது இதுதான் பாட்டு அருமையான பாட்டு என்னமோ ஞாபகம் வந்தது ஆமா எத்தனையோ கொடுட்டுனா என்னுடைய சிந்தனை முழுது உனக்காக வச்சு நாயினி என் தன் கண்ணினை வேற எங்கேயும் பார்க்க உன் கண்ணு திருப்பாத பொதுக்காக்கி வாயில ஏதேன்னு வாழ்கன்னு சொன்னா உன்னைத்தான் சொல்லுது நாதந்தாள் வாழ்க இப்பொழுதும் என் நீங்காதான் தாழ் வாழ்க மற்ற ஆளை நான் வாழ்த்தவே மாட்டேனேன் இப்படி அதான் எத்தனையோ கபடு விட்டு ரொம்ப அருமையா அப்படி அந்த அந்த அந்த அன்பானது முதிர்ந்து முதிர்ந்து மேல வளர்ந்துதான் எது அந்த அவர் மேல இறைவன் மீது வைத்த அன்பு அப்படிப்பட்ட என்னை எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து ஒரு ஆன்மா எப்படி இருக்க வேண்டுமோ அது மாதிரி என்னை வைத்து வளர்த்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருந்தது பெருமானி எனக்கு உரிய தகுதியாது அல்லன்னாரு நாய் ஏற்று வித்த எந்தாரி ஆமா இவ்வளவு தகுதியை வந்து அடியனு கொடுத்திய உண்மையான நான் தகுதி உடையவனா கொண்டு ஒரு நாயை தூக்கி பல்லகளை வைத்த மாதிரி பாவம் ஞான சம்பந்தருக்கு பல்லகு தந்தார் யாரே பெருமான் ஆனா அது அவருக்கு பொருத்தமானது பல்லக்கு தானால தந்தார் எங்க தந்த இடம் நெல்வாயில் அறத்துறை பெருமான் தந்தார் ஆக்சுவலா இடம் அருமை அருமை மாறன்பாடி அதெல்லாம் யாரால ஜெயிக்கிறாரால இல்லைன்னா என்ன ஏழாம் நூற்றாண்டுல பல்ல கொடுத்தது யாரு இறைவன் வாங்கினது யாரு சம்பந்தர் எந்த ஊர்ல இருந்து கேக்குறது நம்ம என்ன எங்க இருக்கிறோம் திருவண்ணாமலை இருந்துட்டு கேக்குறோம் பக்கத்து விடாது ஞான சம்பந்தர் இல்ல ஜெயிக்கிறாரா ஜெயிக்கிறாரா இல்ல நம்ம தெரிய முடியுமா மாறன்பாடி வருகிறார் எங்கே பெண்ணாகரத்திலிருந்து வர்றார் வந்த நேரம் என்ன தெரியுமா மத்தியானம் மூணே கால் இது யாரையா சொன்னான்னு கேட்கக்கூடாது பெரிய புராணத்தை யோகிதையா படித்தா தெரியும் மூணே கால்னா மூணே கால் அதுல போட்டிருக்காது ஏன்னா அந்த சூழல் பார்த்தேன் மூணே கால் மூன்றே ஆகுது இவருக்கு என்ன நினைப்புன்னு கேட்டா எப்படியாவது நீங்க எதிர்கொள் பாடி போயிடும் நினைப்பு சாயந்தரத்துக்குள்ள ஆனா இவர் வரும்போது பார்த்தா பின்னால அப்பாவே தனக்கு பின்னால ஒரு பொருளாங்கு பின்னால வர்றாரு அப்பாவுக்கு பின்னால அடிவர் வந்துகிட்டு இருக்காங்க இப்படியே திரும்பி பார்த்தது சின்ன பிள்ளை பார்த்தது பார்த்தா அப்பாவே பின்னால வர்றாங்க அப்புறம் அடிவண்ணம் பின்னால எல்லாம் பாவம் அசந்துட்டாங்களா பாவம் என்று இந்த பிள்ளை கருதி என்ன பண்ணிச்சுன்னு இது மெதுவா வேகமா அடி இது சின்ன பிள்ளை இருக்குன்னு அதனால ஞானம் வேற ஒன்று இருக்கு சும்மா ஒரு நாளைக்கு லட்சம் கூட போகும் அதெல்லாம் அப்படின்னு இல்லை பாவங்க பார்த்தார் இன்னைக்கு எதிர்கொள் பாடி போறது அவ்வளவு தூரம் பாவம் எல்லாராலையும் முடியல மெதுவா நட அசந்து போச்சு பார்த்துட்டு மாறன் பாடினா அஞ்சு அஞ்சரை ஆச்சு வந்தது சரி இங்க தங்கி உள்ளான்னு தங்கிட்டு இது உட்கார்ந்த உடனே அங்க எல்லாம் வந்துகிட்டே வேகமா வந்தாங்க அதெல்லாம் இயற்கை வேகமா வந்து வந்திருப்பார்கள் சத்தியம் ஆமா மெதுவா மெதுவா மெதுவா அகற்ற என்ன இருக்கு இல்ல எதிர்கொள் இல்ல வேண்டாம் ரொம்ப நீங்களும் அசந்துட்டீங்க பொழுது இறங்கிட்டுது அப்ப சூரியன் இறங்குறானா அதனாலதான் நான் மூணே ஆள்னு சொன்னேன் இங்க பொழுது இறங்கிட்டு என்று சேக்கிடார் பேசுவதனால்தான் மாறன்பாடியில நாம பின்ன என்ன சொன்னேன் மூணே ஆள் மூன்றேன்னு சொன்னேன் என்ன சொல்லுவோம்னா அவ்வளவு ஞானம் எனக்கு அதனால எல்லாம் இங்க தங்கிடுவோம் எல்லாம் தங்குச்சு தங்குனா தம்பி நடைய என்ன ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் சாப்பிட்டுது மேலும் அந்த காலத்துல தான் சாப்பிட்டா உடனே தூங்கிடுவாங்க ஏன்னா பகல் பூரா உடைச்சவங்க ஒளியும் ஒளியும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கல்ல ஆமா ஆமா ஆமா உருப்படாலே இல்லை அந்த காலத்துல அவன் காலையில போயிருப்பான் அஞ்சரை மணி நாலு மணிக்கு போயிருப்பான் தொட்டியம் பக்கம் எல்லாம் எல்லாம் கவலைத்து இந்த பிறம் மூணு மணியில் தான் காவேரி அகண்ட காவேரி போகும் ஆனா அகண்ட காவேரி ஒரே மேடு எங்க இது இது ஒரே பள்ளம் எங்க ஊர் ஒரே மேடு நீங்க மேட்டூர் டேம் போல ஒரு அறுபது டேம் இருந்து தண்ணி வந்தா கூட எங்க ஊருக்கு தண்ணி வராது அவ்வளவு நல்ல ஊர் ஏன்னா அது மேடு அவ்வளவு மேடு தோடூர்பட்டின்னு பேரு தலைமலை அந்த கொல்லிமலை எல்லாம் இருக்கிறது அந்த அது கீழே எங்க ஊர்லாம் பூவாளூர் அப்பா கணக்கு வேலை பார்த்தது அங்க அதனால அங்க போயிட்டோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி அப்படி இருந்தது போது வராது அதனால அப்படி இருக்கும்போது நீங்க அவ்வளவு பள்ளமா இருக்கிறது இது வந்து இவ்வளவு மேட்டில் எப்படி போகும் போவாது இதுக்கோ சொல்ல வந்தேன் அப்படின்னால உழைப்புன்னு என்ன பண்ண தெரியுமா மூணு மணிக்கு போய் மாட்டை பிடிச்சிட்டு போனா இறைப்பாங்க தண்ணி இறைச்சா மறுநாள் காலையில ராத்திரி மூணு மணிக்கு போய் போது பாவம் பின் மாடு பின்னாலேயே வரணும் அப்ப பாட்டு பாடலாம் பாடுவாங்க ஏன்னா அந்த மாட்டு கவலை இருக்காங்க மயிலேரியா ஒண்ணு எங்க மாயம்பெரு மாலே அப்படின்னா அவரை பாவம் சிரிப்பாங்க அது தனக்கும் கொஞ்சம் அழுப்பு தெரியாது மாட்டுக்கும் அழுப்பு தெரியாது அப்படி இறக்கே இடாது என்ன பண்றது நாங்கெல்லாம் போய் சமயத்துல ஐயா நாங்க வேணா ஒரு தரம் அப்படி ஓட்டி விடுமான்னு கேட்கறது ஏன்னா கணக்கு புள்ள பையனா அதனால கணக்கு புள்ளனா ரொம்ப பிரமாணம்னு அர்த்தம்ப்பா நீங்களே கலெக்டர்னு அர்த்தம்ப்பா ஆமா கலெக்டர் தான் அது பண்ணுனேன் வேணாம் தம்பி நீ எல்லாம் எதுக்கு தம்பி நாங்கெல்லாம் ஏதோ இங்க பிறந்தோம் வச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னத்துக்கு தம்பி இல்ல ஓட்டி பாக்குறேன் ஓட்ட வேணாம் தம்பி இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் <laughs> அது வரலாம் பாவம் கேட்டா வேணாம் தம்பி கஷ்டம் ஏன்னா மாட்டை வந்து நீங்க பின்னாடி இழுக்கும் போது பறி அது பாட்டு கீழே போயிட்டே இருக்கும் ஆனா மாடு வந்து அவ்வளவு வேகத்துல வர முடியாது இல்ல பின்னல இவன் எனவே அந்த பரி வேகத்தையும் இழுத்து பிடிச்சுக்கிட்டு மாட்டையும் உண்டாடணும் நாங்க அதை பிடிக்கிறேன்னு சொன்னோம்னு வேணா ஐயா என் தம்பி உங்களுக்கு தலையெழுத்து உங்க முடியாத தம்பி என்ன பண்றது அது மாதிரி இறைக்கிற ஆட்கள்னால சாயந்தரம் ஏழாச்சுன்னா சாப்பிட்டுன்னா படுத்துருமே பாவம் அப்பதான் மறுநாள் காலைல மூணு மணிக்கு அந்த ஏறு ஓட்டலாம் என்ன என்ன பண்றது அதனால் இப்படி எங்க இருக்கு ஆமா நாய் திவிகை ஏற்றுவித்த என்னை இது மாதிரி ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்தாய் பெருமானி அப்படி வைத்தது எனக்கு இருக்கிற தகுதி நோக்கி அல்ல நாய் திவிகை ஏற்றுவித்த ஒரு நாயை தூக்கி பல்லக்கில் உட்கார வைத்த மாதிரி என்னை இவ்வாறு செய்திருக்கிறாய் என் தாதை தாதைக்கும் நீ யாரு அப்படின்னா சரி எங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க எல்லாம் அப்பா நீ என் தாரை தாதிக்கும் அதே போல எம் அணைக்கும் அது யாரு எங்க அம்மாவுக்கு அம்மா அப்புறம் அம்மாவுக்கு அம்மா அம்மா அப்பா வழி வழியாக நீதான்ப்பா அல்ல அருமையான பாட்டலாம் என் தாரை தாரைக்கும் எம் அணைக்கும் தம்பெருமான் எல்லோருக்கும் நீதான் தலைவனாக இருக்கின்ற பெருமான் குன்றாத செல்வர்க்கே என்ன குன்றாத சொல்லும் ரூபானா பைசாவா வீடு பேராகிய செல்வம் சென்றடையாத திருவுடையான் வீடு பேராகிய அந்த செல்வம் அடைந்து விட்டால் மீண்டும் வர முடியாது மீட்டிங்கு வந்து வினைத்து ரவிசாராமி குரம்பை கட்டடிக்க வல்லி அதனால அது மேலாய செல்லும் முத்தி செல்லும் அப்படிப்பட்ட அந்த அந்த செல்வத்தை எனக்கு தந்தாய் என் தாதி தாதிக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி அரசவண்டுகளே அந்த பெருமானி நீங்கள் ஊதுங்கள் பாடுங்கள் என்ற காரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடத்தன் காரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடத்தன் ஏப்பா என்ன காரணம் என்ன காரணம் நமக்கு இருக்கிறதெல்லாம் புறக்கருவிகள் அகக்கருவி சித்தாந்தல படிக்கிறோமே என்ன புறக்கருவிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாம் புறக்கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் அகக்கருவிகள் இப்போ இந்த புறக்கருவிகளாலும் அகக்கருவிகளாலும் எல்லாம் காண முடியாத பெருமான் அந்த பெருமான் அல்லவா அதான் சொல்றது கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்று அது எப்படி சொல்லலாம் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்னுடைய சொல் மாற்றத்திற்கும் என்னுடைய மனத்திற்கும் எல்லாம் அப்பாற்பட்டவனி அதான் அந்த கரணங்கள் எல்லாம் காரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்றன் இவற்றையெல்லாம் கடந்தவன் எங்க பெருமான் எப்படி இருப்பான் கரைமிடற்றன் கழுத்துல மட்டும் கருப்பு இருக்கும் ஏன் அந்த நஞ்சு உண்டதுனால கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே அவன் திருவடிகளை போய் இப்படி சார்ந்தவுடனே தான் எனக்கு என்ன தந்தான் மரணம் பிறப்பென்று இவை இரண்டும் மயக்கருத்து அருமை அருமை மரணம் பிறப்பு இந்த ரெண்டையும் அப்படியே அறுத்துட்டானா ஏன் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோர் ஏத்த பணிந்து அப்படி எங்க மரணம் இனி எது பிறப்பு பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க மாய பிறப்பருக்கும் மன்னன் அடிப்போ இதெல்லாம் வந்துடுதுன்னா நீங்க தானாபுரம் தானா வந்துடலாம் எல்லாம் திருவாசன் அப்போ இந்த கரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நின்ற பெருமானாக இருக்கின்றவன் என்ன செய்தான் அவனுடைய திருவடியை சார்ந்தவுடனேயே எனக்கு என்ன செய்தான் மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்த பாருங்க எப்படி இந்த மரணமும் பிறப்பும் போச்சுன்னாரு அதுக்கு என்ன அடிப்படையான காரணம் அங்க போன மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனையே தடுத்தாண்டு அருள் செய்க எங்க இங்க இருக்குது கரெக்டா இருக்குறாங்க மையல் மானுடமாய் மயக்கம் பொருந்தி இந்த மாதிரி பெருவியில் நான் இருந்துட்டேன்னா உன்னை மறந்துடுவோம் சுவாமி அப்ப நீ ஐயனையே தடுத்து எங்கே கைலாயத்துல பூ பறிக்க போச்சல்ல பூப்படிக்க போன போது அந்த பாப்பா ரெண்டும் அணிந்ததை கமலினி அந்த பாப்பா ரெண்டும் பூப்படிக்க போவோம் யாருக்கு உமையம்மைக்காக சுந்தரர் போவார் யாருக்காக பெருமானுக்காக ரெண்டும் நந்தவனம் நந்தவனம் நந்தவனம் நந்தவனம் எல்லாம் இருக்குது பறிக்க போச்சுன்னா இது பாட்டுக்கு அந்த பூ பூக்கூட எடுத்ததுன்னா இங்க இருந்து வீட்டுல குளிச்சுட்டு தான் போவோம் பூக்கூட இல்லாமா காலைல குளிச்சுட்டு அல்லவா நல்லா அருமையா தண்ணீர் எடுத்துக்கிட்டு பூக்கூட எடுத்துட்டு போவோம் போச்சுன்னா வேற இந்த படம் அந்த படம் பார்க்காது ஆமா போவும் பூ படிக்க நிறைய எடுத்துக்க எடுத்துக்கிட்டு நேரம் அப்படி வரும் நேரம் இங்க வந்து பூ கொண்டாந்துடும் அப்படித்தான் இருந்த பாப்பாவும் பையனும் ஒரு நாள் ஒரு நாள் இதே போல பூக்கோடு எடுத்துக்கிட்டு இது படிக்கும் போது இப்படி படிச்சது இதெல்லாம் ஒலியும் ஒலியும் இப்படி இருந்தது அது ஏதோ இப்படி பார்த்து இந்த நேரத்துல அந்த ரெண்டு பாப்பாவும் எப்பவும் பூ படிச்சுட்டு இப்படி இருந்தது ஒரு க்ஷணம் தான் சுவ உடனே பூ படிச்சது நேரம் வந்துட்டு எங்க பெருமான் அங்க நந்தவனத்தில் என்ன நடந்தது அப்படின்னு எப்படி தெரிஞ்சது நந்தவனத்துல என்ன நடந்தது அதிகம் அதனால வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அதெல்லாம் அதுக்கு பாட்டு அதனால் வேண்டியதுனால அதே போல நீங்கள் போய் இந்த உலகத்துல கைலாயத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடாது மண்ணுலகத்துல சென்று நீ அந்த ரெண்டு பெண்ணோடு வாழ்ந்து இருப்பாங்க பெருமானி அப்படி நான் சென்று அந்த மாதிரி அந்த மயக்கத்துல விழுந்துட்டேன்னா நான் மையல் மானுடமாய் மயங்கும்படி அப்படி போய் நின்று உலகியல் வழிபட்டு நான் மாதிரி மயங்கிட்டேன்னா அஜனே தடுத்தாண்டு அருள் செய்யணும் சுவாமி இல்லைன்னா நான் மீண்டும் வர முடியாது அதான் மையல் மானுடமாய் மயங்க என்ன அந்த சொல்லலாம் பாத்தீங்களா நீ அது அதுக்கு இணையான சொல்ல நம்மளால ஒன்று பெய்ய முடியுதா பத்தீங்க ஏன் அவங்களுக்கு அருளே வடிவாக இருக்கிறவங்க நம்ம ஒண்ணு மருளே வடிவா இருக்குது எப்படி எப்படி நல்ல இந்த பிரிவுல படிக்கத்தான் முடியுமே தவிர அதற்கு இணையான ஒன்றை செய்ய முடியல அதனால ஐயோ பாவம் இருந்தாருன்னு அவர் தலை அடிச்சு வர்றா ஏன் கம்ப என்ன பொருள் அது இயல்பான ஒளியே பேச்சுக்கும் வச்சுக்கிட்டதுனாலதான் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு தனியா எடுத்துக்கிட்டு ஒரு சத்தத்தை எதுக்கு சரி இதுலயே அருமையா எடுத்தல் படுத்தல் எல்லாம் சொல்லலாம் சத்தம் முடிஞ்ச என்னமா திருவரும் அதனால அந்த பையங்களாம் கேட்டோம்னா இன்னைக்கு இந்த பேரன் பேச்சு எடுத்து பேரன் பையனுக்கு எல்லாம் கூட கல்யாணம் ஆயிட்டது உக்காரியான உக்காராது பெரிய சங்கம் அருமையா கேட்டீங்க கேள்விய மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திரு தொண்டத் தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட சரி இவர் பாடினார் அவங்க காதல் மாதரும் காட்சியில் நம்பினார் ஆமா அவங்க இருந்ததுனால இவர் பார்க்க முடிஞ்சது பாருங்க எல்லாம் டைரக்ஷன் அப்படி பண்ண வேண்டியிருக்கு காதல் மாதரும் காட்சியில் நம்பினார் இவரும் பார்க்க அவரும் பார்க்க எஞ்சிய வெள்ளித்திரையில் காண்க ஆமா கைலாயத்தோட போய் ரொம்ப அருமை ஆகவே மரணம் பிறப்பென்று இவை இரண்டின் மயக்கருத்த அதனால இந்த ரெண்டும் வராமல் இருக்கணும்னு கேட்டா இந்த மாதிரி உலக மயக்கங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அதனால அந்த இரண்டும் அறுவதற்கு ஏதுவாக அது மயக்கத்தையும் நீக்கின அப்படிப்பட்ட கருணை கடலுக்கே எப்பா நான் என்ன உனக்கு செய்துட்ட ஒன்றுமில்லை நீ கருணையே கடலாக உடையவனாக இருப்பதனால எனக்கு இப்படி செய்தாய் ஏ வண்டுகளே வேற எங்கேயாவது யாரையும் பாடாதீங்கப்பா ஊதாதீங்கப்பா அவனே ஊதுங்க சென்றூதாய் கோத்தும்பி நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தறியா வண்ணமெல்லாம் எப்படித்தான் அதெல்லாம் அப்படியே அந்த திருக்குறள் அப்படியே அவருக்கு நன்றி நன்றி உணர்வுனால கொட்டி வைக்கிறார் இல்லை நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து ரொம்ப அருமை இந்த அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் காட்டுறது காரணம் பசு பெரும்பாலும் வீட்டுல வளர்த்தாங்க வளர்க்கணும் இன்னைக்கு கூட சொல்றேன் நமக்கு போதிய வசதி டவுன்ல இருப்பதனால மேல பெயர்த்து கட்டுறதுக்குரிய இடம் போக்குவரத்து இதெல்லாம் தியாதிகள் நமக்கு இல்லை சாணி எங்க கூட்டுறது எங்க பல பிரச்சனை வந்துட்டு அதனால பசுமாடு வைக்கல பசுமாடு இருக்கு நாங்க ஒரு ஏழு ஆண்டு வச்சிருந்தேன் அவ்வளவுதான் எங்களால கொடுத்து வச்சிருக்கோம் ஏழு ஆண்டுகள்